நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில் நம்ம இன்னைக்கு செய்யப்போது கத்திரிக்காய் ரசம் வாங்கி இது கர்நாடகா ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் நாலு நம்பர் எண்ணெய் நாலு ஸ்பூன் புளி கரைசல் அரை கப் தோரம்பருப்பு அரை கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் தனியா நாலு ஸ்பூன் காஞ்ச மிளகா பத்து கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் கரு கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு வெல்லம் ஒரு துண்டு செய்முறை முதல்ல நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடுவோம் தோரம்பருப்பு வேக வச்சு வச்சிருவோம் பித்தளை பொடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவோம் பித்தளை பொடின்றது ஒன்றும் இல்லை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு டவா வச்சு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறோம் இந்த தனியா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் துருவல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதனால் ஆறட்டோன்னு மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சிடணும் இது பித்தளை பொடி கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காய்ஞ்சதும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கருவேப்பை போட்டு புரிஞ்சதும் கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுவோம் அந்த கத்திரிக்காய் வதங்கினதும் புளி கரைசல் ஊற்றிடுவோம் மஞ்சள் பொடி கலந்துடுவோம் நல்லா அந்த ராஸ்மெல் போட்டோன்னு பருப்பு வேக வச்சிருக்கோம் அதை கலந்துருவோம் கலந்து விட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்த உடனே இந்த ராஸ்மெல்லாம் போன உடனே இந்த பித்தளை பொடி நாலு ஸ்பூன் அரை கப் தோரம் பருப்புக்கு நாலு ஸ்பூன் பித்தளை பொடி கலந்தால் போகிறோம் வந்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அதில் இன்னொரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழி தூவிட்டு லாஸ்ட்டாக இந்த வெல்லம் ஒரு துண்டு போட்டு நல்லா கரைச்சிட்டு அது கரைஞ்சதும் அதுக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கத்திரிக்காய் ரசம் வாங்கி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்